நீல தமிழ நீ ஒரு கன்னட நீ ஒரு தெலுங்க ஐயோ அளவு ரசாமி நான் ஒரு alien And I'm just having fun Being a money done முந்தா நேத்து தான் மார்ஸ்ல இருந்து வந்த இருந்து வந்த காலே எல்லோரும் மந்தேறி தான் வண்டியில ஏறுமா விண்வெளிக்கு போகலாம் குரங்கில் இருந்து வந்த காலே எல்லோரும் மந்தேறி தான் வண்டியில ஏறுமா விண்வெளிக்கு போகலாம் ஓசன்ல வாட்ட உளுந்துருச்சு பனி பாறைகள் எல்லாம் கரைஞ்சிடுச்சு தண்ணிக்குள்ள முழுக போறோம் மச்சு காடெல்லாம் தீயில் அறிஞ்சிருச்சு மலைகள் மண்ணா சரிஞ்சிருச்சு உலகமே அழிய போதும் மச்சு இதுல வைரஸ் வேற விலகிடுச்சு எல்லாமே கடந்து போவோம் மச்சு இருக்கிற வரைக்கும் மாச்சு நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருப்போம் நம்ம அன்பை விதப்போம் மணிதான் சொல்லி கொடுப்போம் நெட்ட திறந்தா நெகட்டிவிட்டி ஃபேக் ஐடிலாம் ஒழிச்சு கட்டி ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லி குறை சொல்லி என்னத்தை சாதிக்க போறோம் மச்சி இது யாருக்கு என்ன லாபம் மச்சி அடுத்த ஜென்மத்திலே மீண்டும் வந்து பிறக்க உலகம் இருக்காது தயவு செய்து கண் திறக்க கடவுள் மனிதனை அழித்தால் கடவுளை யார் படைக்க வரலாற்றை மீட்டெடுத்து பின் மனிதர்கள் வேண்டும் படிக்க மிருகங்கள் மனிதரை அழிக்க மீட்டு யார் மிருகம் அழிக்க மனிதரை மனிதரை அழிக்க மனிதரை மண்ணை அழிக்க அதில் தேனெடுக்க பொன்னெடுக்க கரியெடுக்க கரியரிக்க காற்றளிக்க கடைசியில் சுவாசிக்க நேசிக்க யாரும் இல்லை என்று யோசிக்க யோசிக்க நான் இதை தமிழ் rap and வாசிக்க biggest summer rapper in the planet And I made it this far This is straight from my heart And I thank you for the love. This is straight from my heart. And I thank you for the love. What's a godfather to a god. Night darkness by a walk. பொறாமைப்படுவார் சிறியாரா பெரியாரா சிறியாவில் திரையான சிறுவர்கள் சேர்ந்தாரா புதைந்தாரா இடிபாடுகள் போர் செய்யும் தடிமாடுகள் யார் தந்த அதிகாரங்கள் அநியாயங்கள் பகை நாடுகள் பலியாடுகள் சோ இருக்கிற வரைக்கும் மாற்று நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருப்போம் நம்ம அன்ப வெதப்போம் மனிதான் சொல்லி கொடுப்போம் திறந்தா நெகட்டிவிட்டி பேக் ஐடிலாம் ஒழிச்சு கட்டி ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லி குறை சொல்லி என்னத்தை சாதிக்க போறோம் மச்சி இதில் யாருக்கு என்ன லாபம் மச்சி நான் ஒரு alien And I'm just having fun, being a money gun We think too much and feel too little. More than machinery, we need humanity. More than cleverness, we need kindness and gentleness. Without these qualities, life will be violent and all will be lost.